بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتخذوا عدوي وعدوكم أولياء تلقون إليهم بالموده تُلْقُونَ إِلَيْهِمْ بِالْمَوَدَّةِ وَقَدْ كَفَرُوا بِمَا جَاءَكُمْ مِنَ الْحَقِّ يُخْرِجُونَ الرَّسُولَ وَإِيَّاكُمْ أَن تُؤْمِنُوا بِاللَّهِ رَبِّكُمْ إِن كُنتُمْ خَرَجْتُمْ جِهَادًا إن كنتم خرجتم جهادا في سبيلي وابتغاء مرضاتي تسرون إليهم بالمودة وأنا أعلم بما أخفيتم وما أعلنتم وَمَن يَفْعَلْهُ مِنكُمْ فَقَدْ ضَلَّ سَوَاءَ السَّبِيلِ إِن يَثْقَفُوكُمْ يَكُونُوا لَكُمْ أَعْدَاءً وَيَبْسُطُوا إِلَيْكُمْ أَيْدِيَهُمْ وَأَلْسِنَتَهُم بِالسُّوءِ وَوَدُّوا لَوْ تَكْفُرُونَ لن تنفعكم أرحامكم ولا أولادكم يوم القيامة يفصل بينكم والله بما تعملون بصير அத்தியாயம் அல் மும்தஹினா மதீனாவில் அருளப்பட்டது வசனங்கள் பதிமூன்று அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் என் வழியில் ஜிஹாது செய்வதற்காகவும் எனது உவப்பை பெறுவதற்காகவும் தாயகத்தை துறந்து இல்லங்களை விட்டு வெளியேறியிருந்தால் எனக்கும் உங்களுக்கும் பகைவர்களாயிருப்பவர்களை நண்பர்களாக்கிக்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 மன்னிப்பு கோருவேன் மேலும் அல்லாஹுவிடமிருந்து உங்களுக்காக எதையும் பெற்றுத் தருவது என் அதிகாரத்திற்கு உட்பட்டதல்ல இப்ராஹீமும் அவருடைய தோழர்களும் இவ்வாறு இறைஞ்சினார்கள் எங்கள் அதிபதியே உன்னையே நாங்கள் முழுமையாக சார்ந்திருக்கின்றோம் உன் பக்கமே நாங்கள் மீண்டு விட்டோம் உனது திருச்சமூகத்திற்கே நாங்கள் திரும்பி வரவேண்டி இருக்கின்றது எங்கள் அதிபதியே நிராகரிப்பாளர்களுக்கு எங்களை ஒரு சோதனையாய் ஆக்கிவிடாதே எங்கள் அதிபதியே எங்கள் பாவங்களை பொறுத்தருள் ஐயமின்றி நீயே வல்லமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றாய் لقد كان لكم فيهم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر ومن يتول فإن الله هو الغني الحميد அதே மக்களுடைய நடத்தையில் உங்களுக்கும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கிறது எவரேனும் இதனை புறக்கணித்தால் அல்லாஹு தேவைகள் அற்றவனாகவும் தனக்குத்தானே புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான் عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير والله غفور رحيم உங்களுக்கும் நீங்கள் இன்று யாருடன் பகைமை கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் இடையே அல்லாஹ் என்றைக்கேனும் அன்பை ஏற்படுத்தக்கூடும் அல்லாஹு பேராற்றலுடையவன் மேலும் அவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான் لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين إنما ينهاكم الله عن الذين قاتلوكم في الدين وأخرجوكم من دياركم وظاهروا على إخراجكم أن تولوهم ۖ وَمَن يَتَوَلَّهُمْ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ தீன் இறைமார்க்கம் தொடர்பான விஷயத்தில் எவர்கள் உங்களுடன் போர் புரியவில்லையோ உங்களை உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றவில்லையோ அவர்களிடம் நீங்கள் நல்லவிதமாகவும் நீதியுடனும் நடப்பதிலிருந்து அல்லாஹ் உங்களை தடுப்பதில்லை சின்னமாக அல்லாஹு நீதி செலுத்துவோரை நேசிக்கின்றான் அவன் தடுப்பதெல்லாம் எவர்கள் தீன் தொடர்பாக உங்களுடன் போர் புரிந்தார்களோ உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றினார்களோ மேலும் உங்களை வெளியேற்றுவதில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டார்களோ அவர்களுடன் நீங்கள் நட்பு கொள்வதைத்தான் அவர்களுடன் எவரேனும் நட்பு கொண்டால் அவர்களே கொடுமையாளர்கள் ஆவர் يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا إِذَا جَاءَكُمُ الْمُؤْمِنَاتُ مُهَاجِرَاتٍ فَامْتَحِنُوهُنَّ اللَّهُ أَعْلَمُ بِإِيمَانِهِنَّ فَإِنْ عَلِمْتُمُوهُنَّ مُؤْمِنَاتٍ فَلَا تَرْجِعُوهُنَّ إِلَى الْكُفَّارِ لَا هُنَّ حِلٌّ لَهُمْ وَلَا هُمْ يَحِلُّونَ لَهُنَّ وَآتُوهُم مَّا أَنفَقُوا ولا جناح عليكم أن تنكحوهن إذا آتيتموهن أجورهن ولا تمسكوا بعصم الكوافر وَاسْأَلُوا مَا أَنفَقْتُمْ وَلْيَسْأَلُوا مَا أَنفَقُوا ذَلِكُمْ حُكْمُ اللَّهِ يَحْكُمُ بَيْنَكُمْ وَاللَّهُ عَلِيمٌ حَكِيمٌ இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறை நம்பிக்கையுடைய பெண்கள் ஹிஜரத் செய்து உங்களிடம் வந்தார்களாயின் அவர்கள் நம்பிக்கையாளர்களா என்பதனை சோதித்து பாருங்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் உண்மை நிலையை அல்லாஹுதான் நன்கறிவான் மேலும் அவர்கள் நம்பிக்கையாளர்கள்தாம் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டால் நிராகரிப்பாளர்களிடம் அவர்களை திரும்ப அனுப்பாதீர்கள் அவர்கள் நிராகரிப்பாளர்களுக்கு மனைவியாக இருக்க ஆகுமானவர்கள் அல்லர் நிராகரிப்பாளர்களும் அவர்களுக்கு ஆகுமானவர்கள் அல்லர் அவர்களுடைய நிராகரிப்பாளர்களான கணவன்மார்கள் அவர்களுக்கு அளித்திருந்த மகரை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள் மேலும் அவர்களை திருமணம் செய்து கொள்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை நீங்கள் அவர்களுக்குரிய மகரை அவர்களுக்கு கொடுத்துவிட்டால் மேலும் இறைவனை நிராகரித்துவிட்ட பெண்களை நீங்களும் திருமண உறவில் வைத்துக் கொள்ளாதீர்கள் நிராகரிப்பாளர்களான உங்கள் மனைவிமார்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்த மகரை அவர்களிடம் திரும்ப கேளுங்கள் மேலும் நிராகரிப்பாளர்கள் தங்களின் முஸ்லிமான மனைவிமார்களுக்கு கொடுத்திருந்த மகரை அவர்களும் திரும்ப கேட்கட்டும் இது அல்லாஹுவின் கட்டளையாகும் அவன் உங்களிடையே தீர்ப்பு வழங்குகின்றான் மேலும் அவன் மிக்க அறிந்தவனாகவும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கின்றான் وَإِن فَاتَكُمْ شَيْءٌ مِّنْ أَزْوَاجِكُمْ إِلَى الْكُفَّارِ فَعَاقَبْتُمْ فَآتُوا الَّذِينَ ذَهَبَتْ أَزْوَاجُهُم مِّثْلَ مَا أَنفَقُوا وَاتَّقُوا اللَّهَ الَّذِي أَنتُم بِهِ مُؤْمِنُونَ மேலும் இறை நிராகரிப்பாளர்களான உங்களுடைய மனைவிமார்களின் மகரில் சிறிதளவு நிராகரிப்பாளர்களிடமிருந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லையாயின் பின்னர் உங்கள் முறை வரும்போது உங்களில் யாருடைய மனைவிமார்கள் அங்கே சென்று விட்டார்களோ அந்த கணவன்மார்களுக்கு கொடுத்து விடுங்கள் அவர்கள் வழங்கிய மகருக்கு சமமான தொகையை மேலும் எந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ அவனுக்கு அஞ்சி வாழுங்கள் يَا أَيُّهَا النَّبِيُّ إِذَا جَاءَكَ الْمُؤْمِنَاتُ يُبَايِعْنَكَ عَلَى أَلَّا يُشْرِكْنَ بِاللَّهِ شَيْئًا وَلَا يَسْرِقْنَ وَلَا يَزْنِينَ وَلَا يَقْتُلْنَ أَوْلَادَهُنَّ ولا يقتلن أولادهن ولا يأتين ببهتان يفترينه بين أيديهن وأرجلهن ولا يعصينك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 நிராகரிப்பாளர்கள் நம்பிக்கை இழந்திருப்பது போலவே